मानाभिराय वलयस्तनया பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டோள் மணிவண்ணா பல்லாண்டு மணிவாயனின் வடமார்பனே வாழ்கின்றமங்கயம் பல்லாண்டு பணிவார் சோதி வடத்துறையம் சுடராழியம் பல்லாண்டு படைவார் பக்கம் அப்பாண்ட கண்ணி அவன் பல்லாண்டு ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேபடி வாழ்கின்ற மங்கயம் பல்லாண்டு பணிவார் ஜோதி வளத்துறையிடம் சுடராழியம் கல்லாண்டு படையோர் பக்கம் வணங்க அப்பாயிலிருந்து யமம் வல்லாண்டு பட்டு நின்னீருள்ளீர்கள் அன்று மன்னம் எங்கள் குழுவினில் புகுதலட்டால் பயப்பிறான் இராக்கதல்வாள் இலங்கை பாராளாக பழமுருகானுக்கு பல்லாண்டு திருவரம் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையில் வரம்பொழி நம நாராயணாயவன் அந்த பல்லாண்டு குளத்தை கைபலியாகி கலரை இந்த குளத்தை எடுத்து கலைந்தார் இருடீங்கே சந்தனக்கே குலத்திலே பண்டை குலத்தை கவிழ்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மூத்தப்பன் ஏழ் வழிகால் தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றோதி அரிய அணித்தவனை பந்தனதீரப்பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று செஞ்சுடராழி சக்கரத்தேன் பக்தியாய் வல்லாருக்கு பல்லாண்டு சேவகம கையடை காயங்களுக்கு போனோடு காதுக்கு கொண்டளமல்லதோ சார்ந்தமந்தன்னு என்னை எண்ணெயாக்கவல்ல பையுடனாக பகல் கொடியானுக்கு பல்லாண்டு ஒருவனுக்கு கலைந்தழிந்தீரகவாடையுடுத்து கலத்ததுண்டு தொடுத்ததுழாய் பல சூடி கலைந்தன சூடுவி தொண்டர்களோ கதிரை கரமாஞ்சலுக்கு திருவோட திருவிழவே படுக்கவை நாகரை பள்ளிகளுக்கு பல்லாண்டு உந்தனக்கடியோம் என்றெழுத்து பட்டாயே அடியோங்கள் அழிக்கொழில் வீடு பற்றுகின்றது திருமதுரை எழுந்துழைத்து ஐந்தரைய பைனாக தலை பாய்ந்தவனே உன்னை பதாண்டு கூறுதுமே கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே ஆறுகுணக்கு பழமொழி நமோ நாராயணாய நாமம் பரவலவே பல்வகையாளம் பவித்திரனே உன்னை பல்லாண்டு ஒருவனே என்று பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தவென்னம் இல்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டுத்தான் விரும்பிய சொல்லால் நமோ நாராயணாய வல்லே பல்லாண்டம் பரமாதனை சுவர் பல்லாண்டு பவித்திரனை பரமேட்டியை சாங்கமென்னும் இல்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் வெட்டுகித்தான் விரும்பியதுரைப்பார் நமோ நாராயணாய பிரகாசாமி ஆகித்யம் நிகழ்ந்தம் நமஹ வாழி பதகாலன் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பெருகிய புலனொழிகள் என்னில் தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுத்தமர் சுத்தி நின்னகலா பந்தமங்கமரப்பதோர் மருந்தம் பான்மயம் பல்லுயர்க்கெல்லாம் அந்தமும் வாழுமாய் எம்பெருமான் அரங்கமாநகரமர்ந்தானும் மலைகளும் கடலும் வானவம் தானவருலகம் துண்ணுமாயிருளாய் துறங்கொழி சுரங்கே தொல்லனான் மறைகளும் மறையானும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி நிறங்கிறம் நிறங்கிட ஆயிரம் பகுவம் பகடு திங்களம் சுடரம் தேவரும் தாமுடன் திகைப்ப ஆயிரம் தோழான் அரங்கமா நகரமர்ந்தான் உய்வர்தானவர் நிறைந்தால் இரணிய நிலங்கு நகரம் பொங்குவன் குருதி பொன்மலை விளந்து தொழியமாவளங்கள் விண்ணுற கடல் அங்கனை அறியுருவான அரங்கமா நகரமர்ந்தான் ஆயிரம் கொண்டம் மாசுர மதுர மலபி பாயிரம் பவம் பகட வேண்டாரா படுதிர விஷம் செய்கிற விசம்பம் திங்களம் சுடரம் தேவரம் தாம் உடன் திசைப்பா ஆயிரம் தோழான் கண்டு இளங்கமலாழியால் மிக்க பார்த்தன கருளே பகடமொழிகள பகலே ஆழியால் அண்ணங்காளே மலைத்தான் அரங்கமா வானவர்தமக்கு சேயனாயர் கணையனாய் வந்து என் சிந்தையர் எல்லையரக்க ஆயனாய் எண்ணான் மாணவேர் கலியன் வாயொலிகள் பண்ணிய பணுகள் பாடுவார் நாளும் பழவினை பத்திருப்பாரியம் உத்தமம் சுமந்து ஒரு தினமாறு முடிதூழ்ந்து மாணவர் பண்ணிய பணுகள் பாடுவார் நாடம் பழவினை பத்தரப்பாறு ஆண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டறிந்தோள் மணிவண்ணா ஒன்றேவடி செவ்விதிரை காப்பு அடியாமாடம் என்னாடம் ஆயிரம் பல்லாண்டு வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி பல்லாண்டு முழங்கு அப்பாண்டமும் பல்லாண்டு சுவரே சுதாகாரே வியாத பராக்கிரமா ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா வர்த்தனாம் அபிவர்த்தனாம் ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா பிரிவாதனமுஜ்ஜலாம் நிரந்தவ்யாமினே യന്തവ്യാമിനേ ഭൂയാസായിലോകൈഹൈഹണീം ശ്രീമണ്ണൻ ശ്രീരംഗ ശ്രീയമണപത്രവാണുദിനം സംവർദ്ധയാം ശ്രീമണ്ണൻ ശ്രീരംഗ ശ്രീയമണപത്രവാണുദിനം സംവർദ്ധയാം നമ ശ്രീശൈലനാഥായ കുഞ്ഞേ നഗരജന്മനെ പ്രസാദവത്തവ നമ പ്രാപ്ത കൈകര്യധാരിണേ ശ്രീശൈലധരയാ പാത്രം ദീപജ്യാദിഗുണാർണവം மாதரம் மழை வாழிவாய் மழைப்பெல்லை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாதன் திருவாய் மழைப்பொருளை மாநிலத்தார் சேரும் படை உரைக்கும் சேர் செய்யதாமரை தாரினமாறிய சேனவாழ் திருநாபிமாறிய பிரியமார்வன் பொருளோரம் வாழிய சுந்தர திருக்கோரினை வாழிய கையுமேந்திரம் கோலம் வாழிய அருணபங்கிய கல்லினை வாழிய பொய்யிலாத மணவாளமாமுனை குந்தி மாறி புகழ் வாழி வாழிய அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ செலவோ பண்ணன் தமிழ்நூல் வாழ பல சோழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவா now